போன உடனே இந்த பசங்கள்லாம் ஒரு கமிட்டி அவசர கூட்டம்னு உன்னை போட்டார் கூட்டு என்ன பண்ணினா துக்கேனை தத் சமானீதம் சொன்னானா கழவன் கெடுத்துட்டானே நானா சவீராக நானா அப்பா அவர்கிட்ட எத்தனை மரியாதை பாருங்க கவிரோ நாசயத்யுதா நாசம் பண்ணிவிட்டானே நாம் இத்தனை காரியம் பண்ணத்தையும் கழவன் கடைசியில அதனால இப்ப ஏதாவது ஒரு யோஜனை பண்ணணுமேன்னா துரியோசனம் எழுந்திருந்தால் இப்ப கழவம் பண்ணது என்ன ஆச்சு தெரியுமா அஞ்சு பாம்பை கழுத்தையும் பாலையும் முடிச்சு அப்படியே நேரடி விட்டு வாண்டா வாண்டா கொல்றது தப்புன்னு நாலு பேர் சொன்னதுக்காக விட்டா அது உடனே குட் மார்னிங் சார் சொல்லிட்டா போகும் மேல விழுந்து கடிக்கும் அப்படி பண்ணிவிட்டானே கழகம் நானா அஹீனாஷீவிஷான் கழுத்தையும் வாலையும் பிடிச்சு பம்பை பாம்பை நம்ம கொல்ல வந்த பாம்பை அஞ்சு பாம்பை பிடிச்சிருந்தோம் இருக்கிற போது ஆஹா நம்ம அதுல ஷஷ்டி பூஜை பண்ற வழக்கம் பாம்பை கொல்லப்படாதுன்னா இப்ப விட்டா என்ன பண்ணுவது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிண்டா போகும் மேல விழுந்து அஞ்சு பக்கத்துலயும் விழுந்து கடிச்சு விடும்போது அது மாதிரி கழவன் ஆயுதத்தோட அஞ்சு பேரிலையும் கிளப்பி விட்டானே இத்தனை அவமானப்படுத்தி அவ கையில தேர் வந்துடுச்சு ஆயுதம் வந்துடுச்சு எதையும் பண்ணிவிடுவாள் நானா ஆத்திராரதகதா பாண்டவாக கரிஷ்யந்தி நிச்சயம் நம்ம பண்ணிவிடுவன் அழிச்சு விடுவன்னு துரியோசனம் சொன்னார் உடனே சகுனி கினி எல்லாருமா யோஜனை பண்ணி அனுஜூத்தம்னு ஒண்ணுன்னா என்னன்னா ஒரே ஆட்டம்னா உடனே எல்லாரும் கத்தினாலா சபை முழுக்க சூதாட்டம் வாடினா வாடினா இனிமே இந்த கதை காட்டவாளே சூதாட்டம் ஆடாதீங்கன்னு நானா ஆடாம இருப்பணும் ஆடதான் ஆடுவான் போரும் போரும் சாந்தி சாந்தி சாந்தின்னு கத்தினாளா வாண்டா சூதாட்டம் நாளா உடனே காந்தாரிக்கு இது தெரிஞ்சது அனுஜூதம் அனுஜூதம்னா என்னன்னா ஒரே ஆட்டம் யாரு ஜெயிக்கிறாளோ அவ ராஜ்யம் முழுக்க வச்சுக்கணும் தோத்தவன் மறைவிருவி மாந்தோலை கட்டிக்கிண்டு பரதேசியாய் பன்னெண்டு வருஷம் காட்டிலே பதிமூணு பதிமூணாவது வருஷம் அஜ்ஞாத வாசம் கண்ணுக்காக பிராம இருக்கணும் கண்டுபிடிச்சுட்டா மறுபடியும் பதிமூணு வருஷம் இப்படி ஒரு பந்தயம் வச்சுன்னா காந்தாரி கிட்ட போய் சொல்லிவிட்டாள் ஓடி வந்தாள் காந்தாரி ஆண்டாம் நாய் ஏன் நாய் இப்படி நீங்க சம்பாதிச்சேடையான ராஜ்யத்தை கடைசியில் அதனுடைய பலம் என்ன தெரியுமா துரியோகனா உன் புள்ளைகள் ஆளணும்னு நினைக்கிறேன் உன் புள்ளைகளை விட்டு ஒன்ன வச்சு வைக்கும் அது ஆளா சமாஹிதா உன் கையில பலம் இருக்கு சக்தி இருக்கு சூதாட்டத்துல கபடம் இருக்குன்னு நீ பண்ணிவிட்டியானா அதை அழிச்சுவிடும் எது புள்ள பேரன் எல்லாரையும் தொடும் முடியா பண்ணும் தெரியுமா எந்த சொத்தை அனுபவிக்க முடியா பண்ணும் தெரியுமா சந்தோஷமா மதுப்பிரௌடா தர்மேண பிரவுடா தர்மம் பண்ணி பண்ணி தானம் பண்ணி பண்ணி அப்படி பண்ணி நீ வளர்ந்த சொத்து இருக்கே அது புள்ளே பேரம் பேரனுடைய புள்ளை எல்லாருக்கும் பட்டா மாறாம வரும் மிருது பிரௌடா கச்சதி புத்திர பௌத்ரா சொல்லி துர்கா சுத்தத்துல அம்பாளை பார்த்து பிரார்த்தினது வேதம் பூஷ்ட பிருத்வீ बहुलान उर्वी பவாதோகாயதனயாயசையோ நாம் வீடு கட்டுற இடம் பெரிய தோட்டம் துறவு அதோட கூடின இடமா இருக்கணும் பூஷ்ச பிருத்வி பகுலான உருவி நிறைய நெல்லுகள் விளையிற இடம் பெரிசியா இருக்கணும் நிறைய இருக்கணும் அது பவா தோக்காய தனையாய என் புள்ளே பேரன் எல்லாருக்கும் அந்த பட்டா மாறாம வரணும் உச்சவரம் வராமே பவாதோகாயதனயாயசையோ ஒரு தர்மம் இல்ல ஒரு ஒரு சாதுக்கு ஒரு அக்னிஹோத்திக்கு ஒரு மூட்டை நெல் கொடுக்கல உச்சவரம்பு வராம என்னமா இருக்கும் வந்து நியாயம் தான் பவா தோகாயதனயா யசஞ்சோ இப்படி அம்பாளை பிரார்த்திக்க சொல்லிட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தினால அதெல்லாம் கிடைக்கணும் சுக்கரவாரம் அம்பாளுடைய பிரசாதம் வேணும் ஆச்சாரியாலே துர்காசாஸ்திராவுக்கு வாஷ்யம் எழுதணும்னு நினைச்சாள் அது பாஸ்கர் ராயர் எழுதணும்னு காலம்பாள் நீங்க என் என் சகோதரன் நாராயணன் அவனுடைய நாமாக்கு தான் எழுதணும்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு எழுதினாள் ஆச்சாரியா பாஸ்கர் ராயதான் எழுதினாள் சர்வதோமுகாந்தையாஜி சர்வதோமுகம் வாஜபேயங்கள்லாம் பண்ணவரவர் அம்பாள் உபாசகர் வேதி மத்தியத்துல வச்சு ஸ்ரீசக்கர பூஜை ஸ்ரீசக்கர பூஜை கிடைக்குமோ அம்பாள் ஆராதிக்கிற ஜென்மான்னா ஜென்மா ரொம்பவுக்கு அம்பாளுடைய சுரூபம் அம்பாள் ஆராதிக்கிறவாள் அவன் நல்ல உபாசகால் பார்த்தா உபாசகால ஸ்ரீயாவே தோணும் அப்படி அம்பாளுடைய சுரூபமாவே தோணும் பாஸ்கராயர் மத்தியாத்தியமத்துல வந்து அம்பாள் ஆராதிச்சா ரத்னாவத்துல தன்னை பத்தியே எழுதிட்டு இருக்கா அம்பாள் தனக்கு பண்ண அனுகிரகத்தை தனக்கு வந்த கஷ்டங்கள் அம்பாள் நிவர்த்தி பண்ணது அதெல்லாம் தானே தெரியும் பதினாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காள் அம்பாளுடைய பூஜைக்காக மத்தியாத்தியமத்துல வந்து ஏன்னா பத்னிக்கு வந்து தங்க நகையெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம் அம்பாளுக்கு பீட்டம் ஸ்வர்ணத்திலையும் ஸ்வர்ணத்துல தாராபாத்திரமும் ஸ்வர்ணத்துல தீர்த்த வேதியும் வேண்டாமான்னு பதினாயிரம் ரூபாய் கடன் வாங்கினா எல்லாம் பீடம் போகணும் பதினாயிரம் ரூபாய்க்கு தங்கத்துல பண்ணிவிட்டேன் பண்ணி வச்சுட்டார் சின்ன வீதி கொடுத்துருக்கார் கடனுக்கு வட்டி போட்டு வரப்போறது அவன் நினைச்சிருக்கான் மூணு வருஷம் காலாவதி வந்துருச்சு இவர் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு உட்காந்து பாதி பூஜை பண்ணிட்டு இருக்கார் பத்னியே வடக்க அனுப்பிச்சிருக்கார் வடநாடு அவருக்கு ஊரு அங்க பூமி வீடு இருக்கு அதை வித்து கொண்டு வந்து பணத்தை கொடுத்து விடுவோம்னு அந்த நாள்ல ரயில் கிடையாது அப்போ பரவிட்டு போய் மூணு மாசம் ஆறுது அங்க போய் சேர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் இவரே பூஜைக்கு நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு லலிதா சாசனம் பண்ணிட்டு இருக்கார் நாளைக்கு காலாவதியாக போறது அவன் வாசல்ல வந்து விஷம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பணம் கொடுத்தவன் வைய மாட்டானோ என்ன சொன்னா என்னங்கன்னு அம்பாளை பூஜை பண்றேன்னு ஊரை ஏமாத்திரீரா கடன் வாங்கிவிட்டு கொடுக்கானே கடன் கொடுக்க வேண்டாமா அந்த சமயம் ஒரு எந்த அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா குங்குமத்தையும் புஷ்பத்தையும் எடுத்து ஓம் அபர்ணாயி நமகா அபர்ணாயி நமகாங்கிற அர்ச்சனையும் சொல்றாய் அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு அபர்ணானா அபகதம் ரிணம் பக்தானாம் யயா பக்தர்களுடைய கடனை போக்கினவள் அர்த்தம் அப்ப சொன்னாள் பிரணமிஷ்டமதத்வைவ ஜபதோ மம ஸ்ரே கதமபர்ணேதி ரூಢீலஜாயதே நவா அம்மா நாள் உன் பூஜைக்கு வாங்கின கடன் இதை என்ன கொடுக்க முடியாம பண்ணிவிட்டு இனிமே பெரிய கடனை வார ரிஷிரணம் தேவரணம் பித்தரணம் மனுஷரணம் இதையா போக போறேன் நீ உனக்கு மானம் போகலையா ரூடியா இந்த பேர் இருந்தா யோகிகமானா வந்திருக்கு உனக்கு அவைய காரண பெயர்னா உனக்கு இது காரண பெயர் இல்லாம போயிடுமே உன் கடனை கொடுக்காம என்ன வந்து வெய்ய முடியா பண்ணிவிட்டியே இந்த பூவையும் குங்குமத்தையும் உன் சரணத்துல போட மாட்டேன்னு திருணமிஷ்டமதத்வந்தோ மம சிவே ரவா மானம் போகலையான்னு காட்டாள் இப்படி சொல்லிவிட்டு கண்ணால ஜலம் விட்டுவிட்டாள் அஞ்சாறு சுட்டு அவங்க சுட்டு போயிட்டான் அதே கணத்திலே கடன் கொடுத்தவனுடைய பத்னி ஓடி வந்து அந்த பத்திரத்தை கழிச்சு வரவு வச்சு இவர் காலில் கொண்டு வச்சு பூஜையில நமஸ்கரிச்சு எங்க ஆத்துக்காரர் அவசரப்பட்டு உங்களை என்னமோ சொல்லிவிட்டாள் நீங்க அவ சொன்னதுக்கு வருத்தப்படப்படாது உங்க பத்னி உள்ள வந்து என்னிடத்துல வெண்ணி கொடுத்துட்டாள் எல்லாத்தையும் வட்டியோட நான் வாங்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது அவர் அவசரப்பட்டு சொல்லிவிட்டார்னா என் பத்னியாவது வரவாவது அம்மா அவ வந்து வடநாடுன்னா போயிருக்கா இன்னும் ஒன்பது மாசம் ஆகும்னா எங்க ஆத்துல இருக்காளே இதுவான பட்டும் பீதாம்பரமும் ஆபரணமும் புஷ்பமும் குங்குமமா இருக்காளே என்றாள் போய் பாக்குறாள் அம்பாளே பத்தினியுடைய வழம் ஒன்று கொடுத்துருக்காள் போய் காலை போய் பிடிச்சு கதறினாள் அப்படி அம்பாள் நேரம் வந்து அனுகிரகம் பண்ணுவாள் அம்பாளுடைய பிரசாதம் பரிபூர்ணமா வேணும் அதை பிரார்த்திக்கிற போது பவா சோக்காய தனையாயான்னு கேட்க சொல்லிட்டு வேதம் ஆயிரம் மாதா இல்லையோ வேதம் அப்படி கேளு அம்பாளை பார்த்து கேளு அவளுடைய அனுகிரகத்தால தான் கிடைக்கும் அதனால ஆச்சாரியாலும் புகேதே தாம்பூலம் நகனயுகளே கஜ்ஜள கலா லலாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகலதா ஸ்புரத்காஞ்சி ஷாட்டி பிருதுகடிதட்டே ஆடகமயீ பஜாமி நகபதி கிஷோரீம் அவிரதம் அம்பாளை பார்த்து இந்த ஸ்லோகம் சொன்னா எதிரக்க நிக்கணும் உள்ள நிக்கணும்மா நாள் கண்ணை மூடினா உள்ளே கண்ணை திறந்தா வெளியிலே நாள் எப்படி நிக்கணும் நாள் ஏதோ மகிஷாசுரனை சம்பரிக்க பயங்கரமா வந்தா போல வரப்படாது வாக்குல தாம்பூலம் கண்ணுல மை நெத்தியில காஷ்மீர் குங்குமம் கழுத்துல முக்தாகாரம் கையில ரத்ன கங்கணம் இடுப்புல பொன்னாடே தங்க பிலிட்டு கால்ல தங்க குலுசு உருக்கி வார்த்த தங்கம் போன்ற சரீரம் பர்வதராஜ குமாரி பரமேஸ்வர பத்னி தீர்க்க சோமங்கல்யம் ஸ்கந்த மாதா அப்படி இருக்கணும் நாள் முகே தாம்பூலம் நகனயுகளே கஜ்ஜள கலா லலாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகலதா சுரக்காஞ்சிஷாட்டி ருதுகடிதட்டே ஹாடகமயி பஜாமி ம் கௌரீம் நகபதி கிஷோரீம் அவிரதம் அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா தான் பரம்பரையா சொத்துக்கள் அப்படி குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருப்பாள் தாம்பத்தியார்த்தம் உமாம் சதீம்னாள் சுகாச்சாரியாள் பாகவதத்திலே குடும்பத்துல தம்பதிகள் ஒத்துமையாவோ குழந்தைகள் ஒத்துமையாவோ அப்படி இருக்கணும்னா அம்பாளுடைய அருள் தான் தேவைன்னுட்டார் அம்பாளுடைய பிரசாதம் வேணும் அதுக்காகவே ஆசரவணிக்கமான கல்பத்துல துர்கா பூஜையை சொல்லியிருக்காரு துர்கா பூஜையை கூட ஜெயமங்கலம் ரெண்டாம் பாகத்துல எழுதியிருக்கேன் என்னதுக்காக எழுதியிருக்கேன் இது யார் பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் கூட தமிழ்லயே அம்பாளுடைய பிரசாதம் தான் வேணும் காந்தாரி சொன்னால உத்தமையோ இல்லையோ தர்மம் பண்ணி பண்ணி சொத்து வளர்ந்தா தான் வெறும் கையில பலம் இருக்குன்னு அகாரியம் பண்ணிவிடாதேன்னு ஒன்று சொன்னாள் திருப்ராஷ்டன் சொன்னார் தர்மம் நீ சொல்றேன் அந்த அசத்து காக்க மாட்டான் அவன் கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டாள் உடனே அனுத்யூசம்னு அங்கேருந்து தெரிவிச்சு ஒரே ஆட்டத்துல தோல்வி அடைஞ்சி மறைவி கட்டி சொல்லி மாந்தோல் போத்துக்கு சொல்லி கிளம்ப சொன்னான் தர்மபுத்திரன் கண்கலங்கி கிளம்பினார் கிளம்புற போது பீஷ்மாதிகளை போய் நமஸ்காரம் பண்ணாலும் அப்பவும் திருதராஷ்டன் காந்தாரி பீஷ்மர் துரோணர் எல்லாரையும் பீமன் நான் பண்ண மாட்டேன்னு எனக்கு வாண்டாம் போ ஆசீர்வாதம் நான் பண்ண மாட்டேன் எல்லாரையும் விட்டான் தர்மபுத்திரன் மட்டும் போய் பண்ணினார் பண்ணி பரப்புற போது அப்போ சொன்னானா இன்னமே என்னடியே அவளோட என்ன பண்ண போறடி இங்கேயே ரேண்டினானா திரௌபதிய பார்வம் என்ன சொல்லு தப்பான்னு சொல்லு ஆமா பீமன் சொன்ன என் காலாலே யுத்த காலத்துல உன் தலையில உன்னை அடிச்சு கீழே தள்ளி நான் தேய்க்கிறேனா இல்லையா பாருன்னா அதே மாதிரி பண்ண போறான்னு எச்சல துப்பி கடது காலாலே பிரம்மபுத்திர அழ போறாருன்னு இந்த சாது அவனை பண்றதுக்கு இவர் சந்தோஷம்னா பண்ணான் அப்பா அவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்ட தலையடா கிரீட்டம் வச்ச தலையடா வாண்டாண்டாங்க போறாரு இவர் போய் உம்ம பேச்சு அது வருந்தம் காட்டாச்சு நீ கேட்க மாட்டேன்னு துரியோசனம் தலையை தேய்க்கிற போது பின்னாடி யுத்த காலத்துல தேய்க்க போறான்னு இடது காலால அப்ப துரியோசனம் அழறான் பெரியவாள்லா சொன்னாலே சொன்னாலேன்னு காந்தாரி சொன்னாள் இதுர சொன்னத்தை நீங்க கேட்கலையே என்னால் பர்த்தாவே என்ன நாள் இந்த பாவி பிறந்த அன்னைக்கு சொன்னாரா இது துரியோசனம் பிறந்த அன்னைக்கு நரி மாதிரி உள்ள இட்டானா நான் சொல்றதுக்கு நீங்க கேட்கிறேளா வருத்தப்படாம இருக்கேளான்னு ஆளா இது உங்களுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்திருக்கா இந்த பய உண்டிய பெரிய குழியா வெட்டி புதைச்சு கொடுப்போம் உயிரோட ஒன்பது பிள்ளைகள் நல்லா இருப்பான் நாளா எனக்கு அப்பா உயிரோட குழந்தைய புதைக்க மனசு வல்லையே நாளா அப்ப ஒன்பது வயலையும் அழிச்சுன்னு போடுவோம் பின்னாடி அப்படி போனாலும் போகணும் இவனை கொல்ல மாட்டேன் நானும் விஜூர் சொன்னபடி அன்னைக்கே இந்த பாவியை புதைச்சிருக்கப்படாதா திண்டுக்கல் கிணறு மாதிரி ஒரு கிணற தோண்டி புதைச்சிருக்கப்படாதா காந்தாரி சொல்றாள் அன்னைக்கே சொன்னாலே जाते दुर्योधने क्षत्ता महामतिरभाषत नीयताम् परलोकाय साद्वयम् குலபாம்சனஹ இந்த பாவி குலபாம்சன் குலத்தை கெடுத்து விடுற பாவி இவனை உண்டிய கொண்டு புண்ணம் சொன்னாரே அன்னைக்கே கொன்றுக்கப்படாதா நாளாம் நீயதாம் பரலோகாய சாத்வயம் குலபாம் கோமாயுவதா பிறந்த உடனே நரி மாதிரி கத்தினானே கோமாயுரிவ பாரதா நூனம் குலஸ்யாவே சொன்னாராம் இவன்னாலே குலத்துக்கே ஹானி வரையும் உயிரோட இருந்தான் கொண்டு பண்ணம்னு விதுரர் தீர்க்கதரிசி சொன்னாரே கேட்கலையே அந்தோனூனம் காந்தாரி வந்து சொல்லி கதறினாள் சூதா தாண்டி அவள்லாம் பரப்புறாள் பரப்புற பொழுது இவன் என்ன பண்ணினானா முதலக்க போய் பீமனை போய் விடுப்புல மறைவுரி வச்சுட்டு மேல மாந்தோல் போச்சுன்னு அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான் கம்பெனில இருந்து வாங்கி இந்த பசங்க அதுலக்க போய் மாடே மாடே நானா ஆமா பட்டு கிட்டு என்னமோ பிரமாதப்பட்டுதேடா மிஞ்சி ஏ மாடே மாடே நானாம் ஜீவனை போய் ஆமா மாடுக்கு மேல கவர் இருக்காடா அது மாதிரி பரம்பிட்டுட்டியடா மத்தியே குருணாம் சொல்றாரு வியாசம் பீமன் ஒரு தடவை முரண்டான்னா எதையும் பண்ணிருக்கலாம் சம்மநிபத்த மார்க்கம்னா தர்மம் போய் கட்டிவிடுது இல்லாமனா ஒரு அசப்பு அசைஞ்சா போரும் பீமன் மத்தியே குருணாம் தர்ம நிபத்த மார்க்கம் மாடே மாடேன்னு கூப்பிட்டானாம் பீமனே இந்த பாவியினுடைய மாற பூரி ரத்தத்தை குடிக்காதவனா புண்ணியலோகம் நான் போமாட்டேன் நானா பீமன் मयिवस्म सुकृतान् लोकानि गच्छेत्वात्सोरिकोदरः यदि वक्षोहिते भित्त्वा न बिभेच्छोणितम् रणे சொன்னான் இந்த சந்தர்ப்பத்திலே இவன் நடந்து போறான் பீமன் இவன் வந்து ராஜகதியா பீமன் அவன் கையை அப்படியே ஆட்டி ஆட்டி நடக்கிற இயற்கையா அது சிலது தானா ஆட்டிக்கும் அதெல்லாம் நல்லா இருக்காது விசாரமா இருக்கும் இவனா ஆட்டிப்பான் ஏதோ நடந்து பார்ப்பான் அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்காது அவன் ரசமா தானே அவனுக்கு இயற்கையே அப்படி அவன் சிம்ம கத்தியா அதை பார்த்துட்டு பின்னாடி போய் அவன் மாதிரி நடந்தானாம் பரிகாசம் பண்ணி துரியோசனான் எல்லாரும் அழுதாளா என்ன பின்னாடி பார்த்து அழறாளேன்னு இப்படி பாதி சரீரத்தை திரும்பி பார்த்தானா பாதி சரீரத்தை இப்படி திரும்பி பார்த்துட்டு ஏலே எனக்கு பதில் பதில் பண்ணிவிட்டா பதில் பண்ணிவிட்டு நான் நினைச்சுக்கிட்டா இப்படி பண்றேன் நர்த்தனம் பண்றேன் நீ பரிகாசம் பண்ணி அவன் அவன் மாதிரி நடந்து காட்டானா சிம்மகத்தே சகேலம் அவன் அப்படி நடக்கிற வழக்கமா சிம்மகத்தியா तस्य राजा सिंहगते सखेलम् दुर्योधनो भीमसेनस्य हर्षादि गतिम् स्वगत्यानुचकारमन्दः निर्गच्छताम् पाण्डवानाम् सभाया तावताकृतमित्यब्रवीत्तम् त्रिगोदरः सन्निवृत्तार्थकायः शीघ्रम् विद्वाम् निहतम् सानुबन्धम् तम् स्मार्याहम् प्रतिवक्ष्यामि இத்தனையும் சொ- ஞாபகப்படுத்தி உனக்கு அடிக்கிறேன்னா நானா பீமன் இத்தனையும் சொல்ல போறான் திருப்பி அன்னைக்கு என் மாதிரி நடந்தேடா இப்ப கீழே தள்ளியிருக்கேனேடா தொடைய முறிச்சு உன் தலையில ஏறி நிக்கிறேனடா உன்னால என்னடா பண்ண முடியுது நீ இப்படிலாம் காக்க போறான் பீமன் இந்த காலத்துல சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணி க்ஷேமத்தை அடையவே முடியாது க்ஷேமமே வராது அதுவும் பகவான் நம்பினவாள் தர்மத்தை நம்பினவாள் சத்தியத்தை நம்பினவாள் அவளுக்கு அபகாரம் பண்ணி சேமத்தை அடைய முடியுமா முடியவே முடியாது ஆண்டவாள் பறந்து போறாள் எல்லாத்தையும் விட்டுட்டு பறந்து போறாள் போற ஊர் எப்படி போறாள்னு கேட்கிறாள் இருந்து காட்டுல போய் பட்னியாக போய் சேர்றாள் அப்பதான் உடனே மந்திரோபதேசம் பண்றாள் சூரிய பகவான் தீவிரமான அக்ஷய பாத்திரம் வந்து கொடுக்க போறாள் பெரிய புண்ணிய சரித்திரம் எல்லாரும் கேட்கணும் சித்திருந்து பெற்றுணிடுவாள் ஒரு பத்து நிமிஷம் பேசுவாள் அவ பேசின உடனே நான் ரொம்ப நாளாவா வஞ்சிவா நேத்திக்கு அவளே நேத்திக்கு வந்தாம் விட்டாள் அதனால இன்னைக்குவா பத்து நிமிஷம் பேசத்தான் உடனே மேல நான் பூர்த்தி பண்ணுறேன் பாரத சிரவணம் சகலக்ஷேமத்தையும் கொடுக்கும் நல்ல புண்ணிய சரித்திரம் ஓ கோஷதம் கனகசங்க குரம் ததாதி நூறு கோக்களை தானம் பண்ண புண்ணியமா அது நல்ல தாமிரபரணி தீரத்துல இந்த பாரதம் சொல்றது எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம்னு அப்படி நினைச்சுட்டு எத்தனை அக்னிஹோத்திகள் பெரியவாள்லாம் வந்திருக்கா சோமியாஜிகள்லாம் பெரிய சோமயாகத்துல சேர்த்து பார்க்க முடியாது இத்தனை பேர் அவெல்லாம் ஏதோ எங்கிட்ட இருக்கிற பிரியத்துல வரணும்னு ஒரு காட்டு எழுதினதே வந்திருக்காரு அவனா அவளுக்குலாம் ஆயிரம் காரியம் சாதுக்கள்லாம் வர வேண்டிய ஊர் இது என்ன மகன்கள்லாம் இருக்கிற இடம் இருந்த இடம் பெரியவாள்லாம் இருக்கிற இடம் தர்மிஷ்டாள்லாம் அபிஹோத்திகள் அப்படிப்பட்ட புண்ணிய தேசம் நம்ம பெரியவாள்லாம் வந்திருக்காரு எல்லாருடைய அவளுடைய பிரசாதங்கள்லாம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் உண்டாகும் சொல்லிடுவார் सर्वजनेश्वरी जयकरी माता कृपा सागरी वेणी नीलसमानकुन्तलधरी नित्यान्नदानेश्वरी साक्षान्मोक्षकरी सदा शुभकरी श्रीराजराजेश्वरी மாதான்னபூர்ணேஸ்வரி நித்யான்னதானேஸ்வரின்னு அன்னபூர்ணாஷ்டகத்துல அன்னதான் கிருபாவலம்பனகரி மாதாண்ண பூர்ணேஸ்வரி மாதத்தினால அம்பாள் வர்ணிச்சா அது அன்னதானம் மகிமை இப்ப பின்னால சொல்ல போற அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கறது தேசிகன் வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்தில போய் சொன்னார் ஒருத்தர் தர்மம் பண்ணுங்கிறதுக்காக ஐஸ்வர்யத்தை இந்த கள்ளக்குறிச்சி சங்கர் நீங்க இருவாள் ஆர் சங்கர் இருவாள் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காளோ அவளுக்கு எங்க இருந்தெல்லாமோ பணம் வந்து குமியுங்கிற யோகாரம்ப ஸ்வரித மனசோ யுஷ்மதை தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம் கேவலம் பணம் வேணுங்கிறவனுக்கு வருமோ வராதோ நான் சொல்ல மாட்டேன் ஆனா தர்மத்துக்கு ஒரு பகுதி ஒதுக்கணும் ஒன் சிக்ஸ்தோ ஒன் பிப்தோ யதாசக்தி ஒதுக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு அது திருடவர்த்தனா இருந்து செய்தான்னா தர்மம் பிராப்தும் பிரதமிகையே நாரையன் தனாயாம் சேஷாம் பூமேர் அவனுக்கு கிசான் ட்ரபிள் இருக்கிற காலத்துல கூட ஒழுங்கா டெனண்ட் கொண்டு அளந்துருவான் இன்னைக்கும் பிரத்யமா நடக்கிறது அப்போ அன்னதானம் நாங்கள் போன ஜென்மத்துல பண்ணாது இருந்த பாவத்தை இன்னைக்கு அனுப்பிக்கிறோம் அனுபவிக்கிறோம் பட்சினியா இருக்கோம் பகவானே சொன்னாலாம் அப்பேற்பட்ட அக்ஷய வஸ்திரதானம் திரௌபதிக்கு கொடுத்து மானசம் ரட்சகரேன்னு பாடுறாள் கீதத்துல அந்த மாதிரி இதையும் இன்னைக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து என்ன யார் பாண்டவாளுக்கு மாத்திரம் இல்ல வந்த அதிதிகளுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய திவ்ய கதா சிரவணம் இந்த ராமச்சந்திரபுரத்துக்கு அடித்ததுக்கு காரணம் என்னன்னா ஆயிரத்தி அறுபத்தி நாலு என்னுடைய புத்தியை கேட்குன்னு சொல்றேன் ஆயிரத்தி அறுபத்தி நாலுல இங்கே சுவாமிகள் இங்க வந்து கண்டிகா ஹோமத்தை இதே தெருவில் பண்ணாங்க அதனுடைய பிரதிபலம் ரெண்டு வருஷத்துக்குள்ள காமாட்சி உபாசகர் அது மாத்திரம் இல்ல அவள் அன்னைக்கு நல்ல சங்கீத சபாவை சொன்ன மாதிரியே சொல்றேன் புவனேஸ்வரி மந்திரி சித்தியான என் குருநாதர் இதுவரையும் திருநெல்வேலி ஜில்லாக்கு வராதவரை வருவிச்சு திருநெல்வேலியில மாத்திரம் நீங்க பண்ணா கூடாது நகல் கோபிகா கிருஷ்ணா நந்தனோபவான் அகில தேகி நாம் கிருஷ்ணா அந்தராத்ம சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில பாதைகள் திருநெல்வேலியில வந்து பார்க்க முடியாது கார் உள்ள சங்கரலிங்கையர் வந்துருவார் காரசிய கார் உள்ள ஆரசிய சங்கரையர் வந்துருவார் ஒரு பாட்டி மகா பக்தி மகாபாள் அவளுக்கு ராமச்சந்திரன் ஒருத்தர் கேட்கணும்னு அப்படி மாடிபிகேஷன் அமைஞ்சதே அதுதான் தெய்வம் தெய்வத்தை தெய்வீக நியமம் அன்னைக்கு சொன்னேன் வேதாந்த தேசிகருடைய பாதுகாப்பு அதாவது தரிசனத்தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு நினைச்சான் கையேயும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நினைச்சா தெய்வம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் ஆகையினால நல்ல சங்கீத சபையில ராமாயணம் பாகவதம் நாராயணியம் போரும் கள்ளக்குறிச்சி விசேஷமான கிராமம் பதினெட்டு நாள் உற்சவம் ஒரே ஒரு ஊர்ல தான் இந்த president I can say any serum contradiction from any platform ராஜமன்னாவில் அதே மாதிரி பதினெட்டு அக்ரஹாரம் இருந்த ஊரு வேத வித்துக்கள் இருக்கிற இன்னமும் இருக்கிற ஊரும் உங்களுடைய இசைக்கு இங்குள்ளவாளையும் ரெண்டு பேரும் எடுத்துக்கணும் நான் இவ்வளவு சார்பா சொல்றேன் உங்களுடைய ஆட்கள் வந்தாலும் இங்குள்ளவாளுக்கும் அவர் எவ்வளவு பாண்டித்யம் இருக்குன்னு நீங்க எதுங்களும் ஏன்னா நான் என்ன நான் இவருடைய திருப்பி திருப்பி சவணம் சவணமங்கலம் கிருஷ்ணா ஸ்ரீமதாசம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ராமாயண கதை பாகவத கதை பாரத கதை எல்லாருக்கும் தெரியும் பாரத நீதிகள் எவர் கிரீன் ட்ரூத் எல்லாருக்கும் தெரியலாம இருக்கும் ஆனா இந்த வேத மந்திரத்தை சொல்லி அதுக்கு எல்லாருக்கும் என்ன நம்ம நம்ம போல கிரமாத்தியனம் பண்ணாத வேதாத்தியனம் பண்ணாத இங்கிலீஷ் பாஷை படிச்சு மற்ற இதர பாஷைகள் படிச்சு வேதம் ருச்சிகள் இருந்தாலும் அது பக்குவமாகாத ஒரு ஆத்மாக்களுக்கு வேத மந்திரத்தை கம்பீரமாகவும் சாவியமாகவும் ஒரு சங்கீத ரசிகனுக்கு எப்படி தோடி பாடினா சண்முக பிரியா பிரியா பாடினா ஆனந்தபரிதனா இருக்கானோ அது மாதிரி சாவியமாகவும் கம்பீரமாகவும் வேத மந்திரத்தை சொல்லி அர்த்தம் சொல்றதுல இன்னைக்கு தேதியில கும்பகோணம் அக்னோ அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் இருக்கார் என்னுடைய குருநாதன் அந்தராம தீர்த்தர் அவளுக்கு தீர்க்காயுசும் இதே போல கண்டமும் இருந்து இந்த அன்னதானம் பண்ணக்கூடிய கள்ளக்குறிச்சி கிராமம் நிச்சயோத்சவ நிச்சய இருக்கும் அது இந்த பகீரதன் இந்த கங்கையை கொண்டு வந்த சங்கரலிங்கம் இருக்கும் இந்த எல்லாருடைய சார்பாகவும் நான் வந்தனத்தை செலுத்திக் கொள்கிறேன் நீ அதிகம் பேசினால் சற்று விலகி இரும்பிள்ளாய் சன்னிதானம் மறைக்கிறேன் சொல்லிடுவேன் அதுக்கு இடம் கொடுக்காமல் நான் முடித்துக் கொள்கிறேன் அது இது சந்திரி சண்டிகா ஹோமம் நடந்த இடத்துல ஒரு யஜ்யத்துக்கு சமானமான இருபது நாள் பாரத பிரவச்சனம் ஒரு பெரிய வேத வித்து மூலமாக நமக்கு கவனம் கிடைத்தது மகத் பாக்கியம் என்று சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அவர்கள் மேலுக்கு ஒண்ணு பேசி உள்ள ஒண்ணு வச்சு பேசுறதே இல்லை எப்பவுமே அதனாலேயே அவளிடத்துல நல்லவாளுக்கெல்லாம் ரொம்ப விசுவாசம் உண்டு நம்ம தேசத்தினுடைய பெருமையை பத்தி திருநெல்வேலி மகிமையை பத்தி ரொம்ப அடிக்கடி எல்லாம் சொல்லுவாளவா நானும் சொல்றது உண்டு திருநெல்வேலிக்காரால் பகவத் குணம் கேட்கறா போல பாக்கி பேர் கேட்க முடியாது கேட்கறது இல்லை அது தனிஹான் அதுக்கு அடுத்தது கேரளம் அதுக்கு அடுத்ததுதான் எங்க ஜில்லாவில் அது எங்க ஜில்லாவிலேயே சொல்லுவேன் அவ கூட என்ன நீங்க நம்ம ஜில்லாவை குறைக்கிற இல்லையா நீங்களும் அப்படி கேளுங்க உங்களையும் சொல்றேன் என்ன சொல்றதுதான் வழக்கம் ரொம்ப சுத்த மனசு எவ்வளவு வந்து கபட்டம் இல்லாம பேசுவாள் இவாளை பத்திலாம் அடிக்கடி இவாளை பத்தி சங்கர் சங்கரிவாளை பத்திலாம் அடிக்கடி சொல்லுவாளவா நல்ல உத்தமர் வா ஜட்ஜி பதவியில இருக்கிற போதும் அப்படித்தான் எத்தனையோ வேலை குடும்பத்துக்கெல்லாம் நான் சொல்லி வேலை பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் மறக்கவே முடியாது அவளை போய் சொன்னா அப்புறம் பேச்சே இல்லை ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் இதுல எல்லாம் அவ்வளவு விசுவாசம் இல்லாமல் இருந்தவாள் என்னை பத்தி அவள்கிட்ட சொன்னாளா ஒரு தடவை தஞ்சாவூர்ல சொன்னாளவா அவ மறந்துட்டாளோ நான் மறக்கல தெய்வன் நேரம் வந்தா கேட்க மாட்டேன் என் பேரை சொல்லி அவ சொன்னா கேப்பேன்டா ஏதோ ஒண்ணு சொன்னார் நான் சொன்னேன் நீ இப்ப சொல்றத வச்சு இப்ப இன்னைக்கு இல்லையே நினைக்காதீங்க கார்த்திகை பதினேழாம் தேதி தெரியும்னு பதினேழாம் தேதி இவருக்கு ஸ்ரேயஸ் ஏற்பட்டு ஓடி வந்து ரெண்டு சப் கலெக்டரோட பெரிய கோஷ்டியில் வந்து சபையில சொன்னாள் அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொன்னாள் மாதிரி தெய்வம் கூட அப்படி சொல்ல முடியாது அது மாதிரின்னு என்னை பத்தி கொண்டாடி லட்சுமியில் வாழ்கிட்ட ரொம்ப நாளாவா வண்டிவாள் அம்பாளுடைய அனுகிரகத்தை ரொம்ப எதிர்பார்த்தவாள் மந்திரம் ஜபிக்கிறவாள் அம்பாளுடைய பிரசாதம் தான் ரொம்ப அவசியம் நமக்கெல்லாம் அம்பாளுடைய மந்திரத்தை பத்தி சொல்ற போது ஆச்சாரியால் சொன்னாள் வசுமதி ஸ்வயமேவ லட்சுமி மகாலட்சுமி பக்கத்துல வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குறாளா ஹிம்ஹீமிதி பிரதிதினம் ஜபதாம் தவாட்சியாம் சின்னாமதுர்லபமிக திரிபுராதிவாசே மாலாகிரீஷமதவாரணமானீய தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மீ மகாலட்சுமி தான் சேவதே வசுமதி ஸ்வயமேவ லக்ஷ்மி மகாலட்சுமி சுவர்ணத்தையும் ரத்னத்தையும் வச்சிருந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கிறாளா தமிழ் குழந்தை வாழ்க்கெல்லாம் போன மார்கழி மாசத்துல ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணோம்னு காலம் தனு மாச பூஜை பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு நான் உட்காந்துருக்கேன் பெங்களூர்ல ஒரு பெரிய ராஜகிரகம் மாதிரி ஒரு பெரிய கிரகத்துல அப்போ திவானுடைய மந்திரத்தை ரெண்டு விஷயம் இருக்கு அந்த மந்திரம் எதை வாழ சொல்றதுன்னு எனக்கு புரியல யோஜனை பண்ணு உட்காந்துருக்கேன் சேர்ல ஒரே குழு பூஜை பண்ணிவிட்டு தனு மாசம் பூஜை பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கேன் குழந்தைகள் எல்லாம் இருக்கா இவாழ்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு பிரகாரம் இருக்கு எதை பண்றதுன்னு யோசிக்கிறேன் ஐயோ ஆறு மணிக்கு லக்னம் பண்றேன்னு இந்த சமயத்துல திவானுடைய பேரம் சம்சாரம் ஒரு ராஜஸ்ரீ மாதிரி ஒரு கம்பாளம் நிறையா புஷ்பம் புஷ்பம் பீதாம்பரம் எல்லாம் எடுத்துட்டு காலம் அஞ்சரை மணிக்கு நமஸ்காரம் பண்ணி சந்திரசேகர பாரதி ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கா இது சரியா இருக்கான்னு நீங்க பாக்கணும் நான் ஜபிக்கிறது ஒரு கால் தவறி பண்றேனோ அதே மந்திரத்தை சொல்றா நான் எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து அப்படி சொன்னா சில்த்து போச்சு அம்பாளே நேரம் இப்படி வந்து குழந்தைகளுக்கு இந்த அப்படி இந்த பிரகாரமா உபதேசம் பண்ணுன்னு சொல்றா போல இருந்தது அது அந்த மந்திரத்தை பத்தியே என்ன சமீபத்துல போன மாதிரி மாத்திரம் சொல்றேன் இப்படி பகவான் கலியில பிரத்யட்சமா தெய்வம் இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படி ஏதாவது சிரமம் இருந்தா நம்ம சித்தத்துல ஏதோ தோஷம் இருக்கு அதான் சுவாமி கைவிட்டான்னு சொல்றது தப்பு நாம் சுவாமியை கைவிட்டிருப்போம் பகவான நாம் மறந்துருப்போம் அதனால சிரமங்கள் வரும் நாம் அதைத்தான் புத்தினாலே பகவானை மறக்காமல் இருக்கணும் எப்படி எப்படி ஆறாரால் முடியுமோ அப்படி இல்லாமல் இருக்கணும் இருந்தா கஷமத்தை தான் கொடுப்பாரு பகவான் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நாம் பகவான மறந்து மனுஷனை போய் பஜிச்சோம்னா சுவாமி பார்த்துக்கோங்கிறார் அம்மா முதற்கொண்டு பெசஞ்சு சாப்பிட தெரியாத குழந்தைக்கு ஓடி வரா ஜுரத்துல பெஞ்சு வைக்கிறா நாம் படு படுத்துட்டு ஜுரமா இருக்கிற போது அந்த பையனே இடதுகையால வலதுகையால குளர ஆரம்பிச்சா விட்டு விடுறா நீங்க பார்த்து கூடான்னு விடுறா சில பையன் இடதுகையாலேயே குளரவும் பருப்பு ஜாத்தியும் பச்சரியும் சரியா பண்ணிக்கிட்டோம்னு விட்டு விடுவாள் அவனால முடியலன்னா ஓடி வந்து பெஞ்சு வைக்கிறாள் அது மாதிரி தெய்வம் நான் பாத்துக்கிறேன்னு விட்டா போடான்னு விட்டு விடுறாள் இல்லையே நீதான்னு சொன்னா சுவாமி கூட வர பகவான் கூட இருந்து ரட்சிக்கிறாள் அதைத்தான் நாம் தர்மங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம இத்திஹாசங்கள்ல இருந்து கூட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான் வாழ்ந்தவாள் பரப்பிட்டாள் பரப்பிட்டு ராஜமார்க்கத்தோட போகலையா ஏன்னா வீதியில போறதுக்கே இடம் இல்லையா ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கிறாளாம் வேற எதுவும் குறுக்கு பாதையா உள்ள மார்க்கத்துல பரப்பிட்டு போனாளாம் எப்படி பரப்பிட்டு போனாள்னு கூப்பிட்டு காட்டான் விதுரன் விதுரனை கூப்பிட்டு காட்டான் திருதராஷ்டன் அது ஏன் கேட்கிறீர்னார் இல்ல சொல்லுனார் தர்மபுத்திரர் வஸ்திரேண சம்பிருத்திய முகம் புத்திரோ வஸ்திரத்தால முகத்தை கட்டிட்டு போறாராம் அவர் முகம் தெரியலையாம் ஆனா ஜலம் கண்ணுல இருந்து கட்டுப்பட்டு குற்றம் ஏன் நாள் மகா கருணாமூர்த்தியாம் தர்மிஷ்டனாம் அவர் அழுது அந்த சவந்த கண்ணால பார்த்தா யாரால பாக்குறாளோ அவள்லாம் ஓடா போடுவாளா அப்படி ஆயிடுமா தர்மபுத்தரே யுத்தம் ஆன பிறகு காந்தாரி போய் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காளேன்னு நமஸ்காரம் பண்ண போனார் அவ தங் ஆத்துக்காரருக்கு கண் தெரியலேன்னுட்டும் அதுக்காக அவ வந்து பட்டை போட்டு கண்ணை கட்டின்னு இருக்காள் இவர் போய் காலை போய் தொத்து நமஸ்காரம் பண்ணார் வடக்கே எல்லாம் காலை தொத்து நமஸ்காரம் பண்ணுவாள் அவ தன் குழந்தைகளை எல்லாம் கொண்டு இவர் வந்து நமஸ்காரம் பண்ணா அவ சந்தோஷமாவா இருப்பாள் அழுதாள் அழுத அந்த கண்ஜலம் தோட கூட இவர் விரலை பார்த்தாள் இந்த பத்து விரலையும் நுனி தெரிஞ்சது அந்த பத்து நகமும் சொத்தையா போட்டுதான் தர்மபுத்திரது பத்து நகமும் சொத்தையா போட்டுனார் வியாசர் பாரதத்துல அவ கண்ணால பத்து உரத்தை அழுதுண்டே பார்த்தாளாம் ஒரு சுமந்திரி அழுதுண்டு ஒருத்தனை பார்த்தா உருப்பிடுவா அது மாதிரி பார்த்தால் அந்த பத்து விரல்ல இருக்கிற நகமும் சொத்தையா போயிடுதுன்னு வியாசன் அது மாதிரி புண்ணிய புருஷன் தர்மிஷ்டர் நாம் அழுது செவந்த கண்ணால பார்த்தா பார்க்கிறவாள்லாம் நசிச்சு போடுவாள் பாண்டாம் வஸ்திரேண சம்பிருத்திய முகம் ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டே போனானாம் பீமன் மணி இப்படி பார்த்து பார்த்துன்னு போனானா என்னன்னா இந்த கையில அகப்பட்டுக்க போறான் எல்லா பயிலும் நெசிக்கப்பட போறேன் இந்த பாபிகளேன்னு அப்படி பார்த்துன்னு போனானா இதுக்கு அர்த்தம் இதுன்னு சொல்ற அர்ஜுனம் மன்னவாரி அரைச்சுன்னு போனானா தர்மபுத்தருடைய பின்னாடி அழுதுகின்றே ரெண்டு கையாலையும் மண்ணவாரி அரைச்சு போனாராம் சிகதாவபன்சி ராஜானமனுகச்சதி ஏன் நாள் பானங்களை அந்த பாவி மேல இப்ப கொட்ட முடியல மண்ணையாவது வாரி இறைப்போம் பின்னாடி இந்த சத்திய பாஷம் விட்ட பிறகு இந்த மணல் எப்படி விழுறதோ அப்படி அம்புகளை கொட்ட போறேங்கிறதையும் காட்டின் சிகதாவனுகச்சதி சகதேவன் மூஞ்சியிலே சேத்த பூசிட்டு போனானா ரொம்ப லட்சணமா இருப்பான சகதேவன் அவன் அழுதுண்டு போறத பார்த்து எல்லாரும் அழுவாளா அது யாருன்னு தெரியவாண்டாம்னு மூஞ்சியெல்லாம் சேத்த பூசிட்டு போனானா நகுலன் என்ன நகுலனுக்கு சித்த பிரமே வந்துட்டான் பைத்தியக்காரனா மண்ணை மேல போட்டுன்னு போனானா நகுலகா சித்த விஸ்வலகான்னு சொத்து போச்சுன்னா வராதோ பைத்தியம் முடிக்காதோ நகுலகா சித்த விஸ்வலகா பிராந்தா போய் பைத்தியமா போய் மேலெல்லாம் மண்ணை போட்டுண்டு நகுலம் போறான்னு தெரியலையா திரௌபதி தலை கூந்தலை அவுத்து கண்ணை கட்டின்னு போனாளா என்ன என் மாதிரி அந்த பாவிகளுடைய குடும்பத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் அந்த பாவிகளை அழிஞ்சு இப்படி தலையை விரிச்சுன்னு போறான்னு காட்டின்னு போனாலாம் பைத்திருக்கமா பைத்திருக்கமான சாமாவை தானம் பண்ண போனாராம் சௌமிய தர்மத்தை கையில் எடுத்துட்டேன் ஆமா ரௌத்ராணி சாமானி யாமியானின்னா யமதேவதாகமான சாமா ரௌத்ரமான சாமாவை சொன்னாலாம் என்ன துரியோசனாதிகள் காலமான பிறகு இப்படி எல்லாம் வேதம் நடக்க போகுதுன்னு காண்டு போனாராம் ரொம்ப அநியாயம் அந்த போன அந்த நிறைய நினைச்சு எல்லாம் வருத்தப்பட்டாள் மறந்து போறாள் பார்த்தா பின்னாடி ஒரே ஏரியா வருஷ வருஷ வருஷியா வேத வித்துக்களும் சாதுக்களும் பிராமணால் அப்ராமணால் எல்லாரும் வராள் என்னன்னா எல்லாரும் கங்கா தீரம் போய் சார்ந்தார் என்ன இப்படி வந்துட்டேலேன்னா அப்போ மகான்கள்லாம் சொல்றாள் உங்களோட நாங்க இருக்கோம் எங்களுக்கு அக்னிஹோத்திரம் ஆனா ஜப்பம் ஆனா இஷ்டி ஆனா யாகம் மாண்டாம் சாது சங்கம் என்ன பண்ணும் தெரியுமாங்கிறாய் பூவை நல்ல மல்லிப்பூ எடுத்து வேஷ்டியில மடிச்சு வச்சு விடுறது ஒரு பத்து இருபது வேஷ்டிய வச்சு அடியில மல்லிப்பூவை போட்டு விடுறது மேல இருக்கிற வேஷ்டியெல்லாம் வாசிக்கும் எள்ளு பானையில பத்து மல்லிப்பூவை போட்டு விடுறது அடியில இருக்கிற எள்ளெல்லாம் வாசிக்கும் ஜலத்துல மேல பத்து மல்லிப்பூவை போட்டு விடுறது அந்த அந்த குடத்துல இருக்கிற ஜலம் முழுக்க வாசிக்கும் பூமியில மல்லிப்பூவை போட்டுட்டா அந்த பூமி முழுக்க வாசிக்கும் அது மாதிரி சாது சங்கம் என்ன பண்ணும் தெரியுமா உள்ள இருக்கிற தோஷத்தெல்லாம் போக்கி உன்னெல்லாம் சத்வாசனை உண்டு பண்ணிவிடுமாம் கந்தமாபஸ்திலான் பூமி உபாசயதே வஸ்திரமாபஸ்திலான் பூமிம் கந்தோ வாசய யதா புஷ்பாணாமதிவாசேன ததா சந்தர்கஜா குணாஹ ஜோனிர்ஹி சமாகமஹ அகன்யானி தர்மஸ்ய நித்தியம் பழக பழக பழக பல தர்மம் ஏறி போயிடுமா மனசுல அகஞானி தர்மஸ்ய யோனி சாது சமாகம சாதுக்களுடைய சமாகமம் சேர்க்க அகன்யகனி நாளுக்கு நாள் காரணமாயிடுமாம் தர்மத்துக்கு அகன்யகனி தர்மஸ்ய யோனி சாது சமாகம ஊராளுடைய சமாகமம் என்ன பண்ணும்னாள் அவ ஷெட்டுகளோடு சேர்ந்து வசிச்சா என்ன ஆகும்னாள் मोहजालस्य योनिर्ः मूढैरेव समागमः அஜானத்தை ஏற்றி விடுவோன்னு அவர் அப்படித்தான் சொல்லுவார் நீ அதுக்காக சாதத்துல வாரி கொடுத்து விடாதே ஆமா பிராமணனை நம்பிவிடாதே கோவில நம்பாதே குளத்தை நம்பாதே உங்க அப்பா அம்பா அப்படின்னு பண்ணார்னா நீ பண்ணாதே இப்படி சொல்லி கொடுப்பல்ல பிள்ளைக்கு அப்படி சொல்லிக் கொடுத்து எத்தனை குடும்பத்தை வேணா அடிச்சுட்டான் தெரியுமோ ஆமா சுவாமியே மறக்கலாமோ அப்பா கும்பா அப்படின்னு பண்ண கோவில மறக்கலாமா புள்ள ஈஸ்வர்வாள் சொன்னாள் ഹിന്ദേവൈരിതരൈ പ്രപനന്നഭരണേ സന്ദേഹകൃത്തൃണാം വിന്ദേയം യജിതാൻ വിമൂഢൈരിമ ഇന്തേയുരാർയാനകിം രാമ நானோ என் குடும்பமோ இன்னமே ஒன்னை மறக்க மாட்டோம்னா அப்படி மறந்தான் இந்தேயூர் ஆரியானைக்கும் மகான்கள் வையுவார் அப்பா அப்பா உபாசிச்சு நீங்க சேமத்தை அடைஞ்ச குடும்பம் என்ன மறந்தே ராமனை மறந்தையே நீ நல்லா இருப்பியான்னு காப்பாளாம் மகான்கள் கிம் என் பிரபு எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா ராமன் கிம் தேயம் கிமதேயம் பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதா கிம் தேயம் கிம் அதேயம் இத்தவிதுரம் தம் ஜெயினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிபும் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதுன்னு ஆமா ஒரு புத்திரகாமனா இருந்து நவாகம் வச்சான்னா புனரூசூல குழந்தை பிறக்கிறாமே இன்னமே சுவாமி வேற என்ன சொல்லணும் கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தம் தேயினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனா மிருகரிபும் வந்தே தரஸ்ரேயசே அப்படி சாதுக்கள் சித்தத்தை கூட போக்கிரிகள் மாத்தி விடுவனா சாது சமாகமம் என்ன பண்ணும் நாள் அஹன்யஹனி தர்மஸ்ய ரோஹிணி சாது சமாகமா णैः மூணு சுத்தமா உள்ளவாளுடைய சங்கம் வேணுமா என்ன ஏஷாம் ஸ்ரீன் அவதாத்தானி யாரிடத்துல இந்த மூணு சுத்தமா இருக்கோ வித்ய குலம் அவ நடத்த இந்த மூணு நல்லா இருந்தா அவளுடைய சமாகமம் கஷேமத்தை கொடுத்து விடுமா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு நின்றுட்டு போரும் நாளாம் தான் சேவேத்தை சமாசியாகி சாஸ்திரமே படிக்க வேண்டாம் அவ பக்கத்துல போய் நிச்சயம் நின்றுட்டு வந்தா போறோம் தர்மத்தை ஏத்தி விடுவாள் மனசுல கரைச்சு விடுவாள் மனசு சுவாமி உட்காந்து வச்சு விடுவாள் நீங்க புண்ணிய புருஷால் உங்களோட வரும் சொன்னாள் பிரம்மபுத்திரன் போகணும் அழுதாளா நான் ஏழையா போயிட்டேனே உங்களுக்கு எல்லாம் அன்னதானம் முதல்ல இதா சொன்னாள் எனக்கு ராஜ்யம் வரும் துக்கம் இல்லை தாயை விட்டுட்டு வர போறா விதுரர் வீட்டுல அழறா அழறாள் கூட வருவேன்னு விதுரனை பிடிச்சு இழுத்துன்னு போய் சொல்லிவிட்டாள் விதுரர் இந்த பாபத்தை நான் பண்ணணுமா குழந்தைகளை விட்டு தாயை பிரிக்க வேண்டியிருக்கேன்னு அழுதுகின்றே குஞ்சு அழிச்சுன்னு போறாள் நம்ம புத்தகம் இதுக்கெல்லாம் கூட எனக்கு துக்கமா இல்லே நிச்சயம் அன்னதானம் பண்ணுவேனே ஆத்து வாசல்ல நான் பறந்து போனது அவளுக்கு தெரியாதே என்ன பண்ணுவேன் அவ வந்தா இல்லேன்னு சொல்லிவிடுவனே துரியோகனம் சொல்லி அழுதாரா பிரம்மபுத்தருடைய ஒரு தர்ம சிந்தை எத்தனை வருஷத்தி பாருங்க அப்படி அப்படி புண்ணிய புருஷரவர் மகாத்மா நான் இத்தனை பேர் இருக்குன்னு அன்னதானம் பண்ண முடியாம போயிட்டேனே ஸ்வயம் ராஜ்யம் போயிடுது ஸ்ரீ போயிடுது துக்கத்துல காடு போறோமே நீங்க எல்லாம் மயில் கணக்கா வந்திருக்கே நான் என்ன பண்ணுவேன் உடனே எல்லாம் சொன்னாள் எங்களை பத்தி எங்களை காப்பாத்தணுமேங்கிற சிந்தை உங்களுக்கு வேண்டாம் நாங்க உங்களுக்கு வேண்டுமானாலும் என்ன வேணுமோ அதை செய்யறோம் இன்னொன்னு அனுத்தியானேன ஜப்பியேனா நித்தியம் மந்திரங்களை ஜபிக்கிறோம் சுவாமி தியானம் பண்றோம் நீர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பதிமூணு வருஷமான அந்த பாவிகள் அழியணும்னு தியானம் பண்றோம் உங்க குடும்பம் சாஸ்வதமான க்ஷேமத்தை அடையட்டும்னு நித்தியம் ஜபம் பண்ணி தியானம் பண்ணி உங்க க்ஷேமத்தை கோரும் அனுத்தியானேன ஜப்பியேன மோஷனம் சிவன் தபா தவா நாளாம் மங்களத்தை உண்டு பண்றோம் மகான்களை அண்டினா அதுன்னா பெரிய லாபம் அவ தியானம் பண்ற சுவாமி காப்பாற்ற முடியா பிரார்த்திப்பாள் அவ ஜபிக்கிற மந்திரத்துல புண்ணியத்தை கொடுப்பாள் அது மட்டுமா பகவத் கதையை சொல்றோம் கதாபிரனுபிரம் சஹரம் பகவத் கதையை எடுத்து சொல்றோம் உங்க மனசுல இருக்கிற தாபத்தெல்லாம் போக்குறோம் இப்படி பிரிவாள்லாம் சொல்லிவிட்டாள் அப்போ மூச்சையா கீழே விழனார் அந்த சமயத்துல மகர்ஷி சவுனகருங்கிற மகர்ஷி வந்து உங்களை போலத்தவாள் இப்படி எல்லாம் சோகத்தை அடையலாமா சோகஸ்தான சஹசிராணி ഭയസ്ഥാനകത ദിവസേ மூடம் മൂഢം അഹവിശന്തിന പണ്ഡിതം பாரத சாவித்ரின்னு சொல்றது வேதத்துக்குள்ள எப்படி காயத்ரி வசத்தியோ ருத்ரத்துக்குள்ள எப்படி பஞ்சாட்சரம் வசத்தியோ எப்படி அஷ்டாட்சரம் வசத்தியோ அது மாதிரி பாரத சாவித்ரி இது ஆமா நித்தியப்படி ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஆயிரம் கவலை ஆயிரம் பயம் அவன் ஏதாவது பண்ணிவிடுவோம் ஏதாவது பண்ணிவிடணும் அவன் வரி போட்டு விடணும் இவன் வந்து குடிங்க போடணும் என்ன பண்ணுவனோ ஏதோ ஒண்ணு கவலை உண்டான் ஆனா மகான்கள் பயப்பட மாட்டாளா சுவாமி நம்பினவாள் சோகஸ்தான சகசிராணி பயஸ்தான சதானிச்சா திவசே திவசே மூடம் பேப்பரை படிச்சா குலுக்கி போடும் தூக்கி போடும் ஆமா ஆறே நாள் மூடனே மகான்கள் பயப்பட மாட்டாளா எத்தனையோ பேர் நல்லாம பண்ணிவிட்டா ஒண்ணும் முடியலடா பகவான் இருக்காண்டாம் பாலா திவசே திவசே மூடம் ஆவிசந்தி ந பண்டிதம் ஆமா பகவத் உபாசகனை ஒண்ணும் பண்ண முடியாது பேப்பரை பார்த்து பயப்படாதே சுவாமி இருக்கான்னு शोकस्थानसहस्राणि भयस्थानशतानि च दिवसे दिवसे मूढम् அஹவிஷந்தி ந பண்டிதம் ஆமா கல்ல விட்டுறீனா ரயில நிறுத்தினா நெருப்ப கொடுத்தனான்னாக்க அடுந்துருது பயமா தான் இருக்கும் சுவாமி நம்பினா பகவான இருக்கான்னா இவன் கல்ல விட்டுறிஞ்சு என்ன பண்ண முடியும் ரயில எத்தனை பேர் கொளுத்தி விட முடியும் அப்புறம் இவனை வரும்னா விடுவனா எல்லாருமா சேர்ந்து கொளுத்தனா அப்புறம் இவனை அதனால இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டா மகான்கள் நீர் பயப்படலாமான்னு சொல்லிவிட்டு சௌனகேனைவ முக்தஸ்து புத்திரோ யுதிஷ்டிரா புரோஹிதம் பாகம் உடனே சௌமியாச்சாரியால் கூட வந்திருக்காள் அவளுக்கு குரு அவரை போய் நமஸ்காரம் பண்ணி மகான்களை எனக்கு விடவும் மனசு வல்ல தானசக்திஷ்ட நாஸ்தினே அவளை பெரியவாழ போங்கன்னு நான் சொல்ல இஷ்டம் இல்லை எனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணும் இல்லையா அவளை ரட்சிக்கிறதுக்கு என்ன நான் பண்ணுவேன் நீ பயப்படாதே மகாமந்திரம் இருக்கு இந்தி வந்து சவிதா ஸ்வபிதா யசான்னாள் உலகத்துக்கு தகப்பன் மாதிரி சூரியன் அவனை பொறுத்த மந்திரம் தான் சாவித்ரி காயத்ரி அவனாலதான் சவிதா ஸ்ரீய பிரசவிதா அறிவாரி கொடுக்கிறவன் சர்வஸ்ரீயும் சூரியன் அந்த பிரபுனுடைய ஒரு மந்திரம் இருக்கு சூரிய அஷ்டோத்தர சதராமா அதை உபதேசம் பண்றேன் உடனே உனக்கு க்ஷேமத்தை கொடுப்போம் பாருன்னு சொல்லி உபதேசம் பண்ணினாள் சூரியோர்யமா பகஸ்வஷ்டா சவிதாரவிः नजःकालः प्रभाकरः यश्च कर्मायुर्जपरायणम् बृहस्पति शुक्रः ोङ्गारकयेव स्वांशुः ईश्वरः ब्रह्मा विष्णुश्च रुद्रश्च स्कन्दो ईश्ववणो यमः சர்வதேவதையும் ஸ்கந்தன் பரமேஸ்வரன் குபேரன் நவகிரகம் நட்சத்திர தேவதை சர்வதேவதே அரியமா காரியமானா எக்கனுமை ததாதி சூரியமானது வேதம் வாரி வாரி கொடுக்கிறவன் பக்தாளுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணினா தரித்திர தாரித்யம் கூட போயிடும்னே அவன் சூரியனை பஜிச்சா அஷ்டாட்சரம் இது சூரிய அஷ்டாட்சரம் அக்ஷரே சூரிய தித்ரேணி इति त्रीणि एतद्वै सावित्रस्याक्षरम् पदग्श्रियाभिषिक्तम् य एवम् वेद श्रिया हैवाभिषिच्यते ஸ்ரீயா இகைவ அபிஷிச்சதேன்னா இங்கேயே ஐஸ்வர்யம் வந்து குமியும் அந்த அடுத்த ஜென்மாவில இல்ல கிணிகி சூரியா சூரியா அப்படி பதம் இருக்காது சூரியக்கு த்ரீணின்னு இருக்கு சூரியான்னா ரெண்டு பதமா ரெண்டு அக்ஷரம் ஆயிடுமே சூரிய இது த்ரீணி ஆதித்ய இது த்ரீணி ஏதத்வை சாவித்திரத்து அஷ்டாட்சரம் எட்டு அட்சரம் இது இருபத்தஞ்சு ரிச்சா இதே ஸ்ரீமான் ஆயிடும்னு சொல்றது இது நமஸ்காரம் பண்ணி சகல பாக்கியத்தையும் அடையலாம் சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணுன்னு உபதேசம் பண்ணினாள் ஜலத்தில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாள் பண்ணினோடனே சூரியன் நேர பேச ஆரம்பிச்சுட்டாள் பிரம்மபுத்திரோட ततो दिवाकरः प्रीतः मास पाण्डवम् इव हुताशनः रसितम् किञ्चित् तत्त्वम् स्वर्णमभाप्स्यसि மனசுல என்னென்ன வேணும் நினைக்கிறியோ எல்லா பாக்கியத்தையும் கொடுக்குறேன் கவலைப்படாதே நாளாம் எத்தே விலஜிதம் சித் தத்தும் சர்வமவாப்சி அகமன்னம் பிரதாஸ்யாமி பதிமூணு வருஷமும் நான் உனக்கு அன்னத்தை கொடுக்குறேன் கவலைப்படாதே நாளா கவலையே பட பன்னெண்டு வருஷ காலமும் நான் கொடுக்குறேன் நாளா ஏன்னா பதிமூணாவது வருஷம் இவருக்கு விராட் நகரத்துல போய் கிடைக்க போகுது ஆகினால இந்த பன்னெண்டு வருஷமும் நான் கொடுக்கிறேன் நாளாம் அகமன்னம் பிரதாமி சப்த பஞ்சஜதே ரமாஹரம் தாம் ரம் திவ்யமான தாமிரமயமான பாத்திரம் கொண்டு இருக்கேன் அக்ஷய பாத்திரம் கையில வாங்கிங்கோ நாளாம் யாவத்வர்த்தி பாஞ்சாலி திரௌபதி கையால தொட்டு இத தொட்டாலையானா என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் எத்தனை பட்சிய போஜ்யங்கள் வேணுமோ நாலு விதமான பட்சியம் போஜ்யம் லேசியம் சோஷியம் நாலு விதம் நக்கி சாப்பிடுறது சிலது கடிச்சு சாப்பிடுறது சிலது அப்படி முழுங்கிறது அப்படி சிலது அப்படி பல விதம் உண்டு இந்த நாலு விதமான பட்சத்தோட கூடின ஆகாரங்கள்லாம் இந்த பாத்திரத்தை நினைச்சா கிடைக்கும் திரௌபதி தொட்டா கிடைக்கும் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும் திரௌபதி கடைசியில சாப்பிட்டு பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்தா அன்னைக்கு அப்புறம் மறுபடியும் கிடைக்காது ஏன்னா பசிக்காதான் ராத்திரி ராத்திரி போய் சாப்பிடணும் ஆகினால மறுநாள் தான் பசிக்கும் இதை சாப்பிட்டா அப்படிப்பட்ட ஆகாரம் நான் தரையின் கையில ஒன்று கொடுத்தாலாம் சூரியன் நமஸ்காரம் பண்ணி தர்மபுத்தர் வாங்கிண்டா எல்லாம் பகவான் கோபாலனுடைய அனுகிரகம் பரமேஸ்வரனுடைய பிரசாதம் சுவாமி இல்லையோ இருந்து இப்படி சூரியனை கொண்டு விட்டு சத்குருவை கொண்டு விட்டு மந்திரத்தை உபதேசம் பண்ண சொல்லி இப்படி க்ஷேமத்தை கொடுத்தாலேன்னு தர்மபுத்திரர் சந்தோஷப்பட்டு ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கினாள் இதுக்கு பலம் சொன்னால் வியாசர் எஷ்டேதம் நித்யம் நித்தியம் ஜபிச்சாலும் சரி ஆறாவது ஜபிக்கிற போது காதால கேட்டாலும் சரி पुत्रार्थी लभते पुत्रम् धनार्थी लभते धनम् विद्यार्थी लभते विद्याम् पुरुषाभ्यथवा स्त्रियः புத்திரார்த்தியோ தனார்த்தியோ வித்யார்த்தியோ ஸ்திரீயோ புருஷனோ எது வேணும் நினைக்கிறாளோ அதெல்லாம் கிடைக்கும் இது ஜெயமங்கல ஸ்தோத்திரம் அஞ்சாம் பாகத்துல கூட இருக்கு இந்த ஸ்தோத்திரம் ஜெயமங்கலம் வாங்கின வாழ்க்கை தெரியும் இருக்கு நிச்சயம் பாராயணம் பண்ணணும் இதை ஜபிக்கணும் நிச்சயம் முடியலனாலும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்காவது சூரியனே அவசியம் தியானம் பண்ணணும் ஜபிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும் சூரியனே அஷ்டைஸ்வரியம் கிடைக்கும் எழுமையே இருக்காது பகவான் உபாசிச்சு வீணா போகாது நதைவ தோஷனம் வியர்த்தம் பவிஷ்யத்தி கதாச்சன ஒரு பொழுதும் இல்லைன்னுட்டா ரிஷிகள் ரிஷிகள் பொய் சொல்ல மாட்டா அவளுக்கு பொய் சொல்லி ஒன்றும் ஆக வேண்டியதில்லை இந்த மந்திரம் எப்படி வந்ததுங்கிற சூரிய அஷ்டோத்திர சதனாமா பிரம்மா வந்து இந்திரனுக்கு உபதேசம் பண்ணானா இந்திரன் நாரதருக்கு சொன்னானா நாரதர் சௌமியருக்கு சொன்னார் சௌமியர் இப்போ தர்மபுத்திரன் சொன்னார் இப்படி வந்திருக்கா பிரம்மா பிரம்மா இந்திரனுக்கு சொல்லி இந்திரன் நாரதருக்கு சொல்லி நாரதர் சௌமியருக்கு சொல்லி சௌமியாச்சாரியார் தர்மபுத்திரன் சொல்லியிருக்காள் இப்ப நான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் அதே சக்ராய சுமாத்மனே तदनन्तरम् सौम्याद्युधिष्ठिरः प्राप्त सर्वान् कामानवाप्तवान् சர்வ அபிஷ்டத்தையும் தர்மபுத்திரம் அடைஞ்சால் மேல ராஜ்ய லாபங்கள்லாம் இதனால கிடைக்க போறதாம் இந்த சரித்திரம் சொன்னவாள் கேட்டவாள் எல்லோருக்கும் நிச்சயஸ்ரீர் நிச்சய மங்களம்னு சொன்ன பிரகாரம் ஸ்ரீவான் சங்கரங்கிருவாள் ஆர் எஸ் சங்கரிவாள் அவள் இந்த மந்திரத்தில் பட்டாள் சொல்லிடுவாள் எல்லாருக்கும் சகல மங்களம் உண்டாகும் ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சிங்கேரி பெரியவாள் பாடசாலை ராமேஸ்வரத்துல செய்தூல ஆரம்பிச்சிருக்காளா அது நம்ம பிரம்மாதிகாரி ராம சுப்பீர்வாள் அதுக்கு பொறுப்பு அவாட்ட பொறுப்பு கட்டியிருக்காள் அந்த குழந்தைகள் இருக்காளா இன்னைக்கு ஒரு தர்மோபனயனம் இங்க நடந்தது தர்மோபநயனம் ஏதோ நான் பண்ணேன்னா என்ன எல்லாம் நீங்க எல்லாம் கொடுக்குற கொண்டு கொண்டுதான் பண்ணினேன் அந்த குழந்தையே எங்க பாடசாலைக்கு அழிச்சுன்னு போறதா இருந்தேன் வாழ் நேற்றுக்கு சொன்னா அங்க அனுப்பணும் விஷம் அழிச்சு ஏன் பையனை அழிச்சு போனோம்னு எண்ணமே தோட்டி எங்க பாடசாலைக்கு தான் வரணும்னு இல்லை நீ சொன்னேன் துணிவாள் சொன்னா உங்க இஷ்டியில இங்க இருக்கிறவாளையும் சேர்த்துக்கணும்னு கல்லல் தீர்த்துவாளால வர முடியலன்னு நீ தட்சிணியை இங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சேன் அஞ்சு ரூபாய் வாழ்த்து அவள் அக்னிஹோத்திரம் கொண்டு போய் கொடுத்துட்டுவான்னு குழந்தைய மருமானியும் தம்பி குழந்தையும் கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் பெரியவாள்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் போக முடியல அவள் வர முடியலனாலும் அவளுக்கு அக்னிஹோத்திரம் இடத்துல தானம் பண்ணலைன்னா அது குறையுது இந்த ஊர்ல அக்னிஹோத்திரத்துக்காலே கைலாசநாதீஸ்வர் அவளை பேரவே வந்திருந்தாள்வா வரணும்னே உபாசம் தான் ஆரம்பிச்சுனேன் உபாசனம் ஆரம்பிச்சாலும் அவளிடத்துல கொடுத்தாது அக்ஷயம் அனந்தம் சந்திஹோத்திரி அனந்தம் வேதபாரகே வேதாத்தியனம் பண்ணினவாள் இதை கொடுத்தா பெரிய புண்ணியம் இது மாதிரி யோகியால் இங்கதான் கிடைக்கிறாள் நெடுக கிடைக்கல ஆனா வெயில் காலத்துல பல இடங்கள்ல குறை இருக்குன்னு சொல்லுவாள் ஒரு இடங்களையும் சொல்லுவாள் இந்த பராசர ஸ்ருதி தான் மனசுல பாத்துக்கணும் யுகே யுகேச்ச ஏ தர்மா தத்திர ஏ த்விஜாக யுகம் பண்ற வேலை அவா பண்ற வேலை இல்லையே ஆகினால தேசாம் நிந்தா நகர்த்தவியா யுகரூபாகிதே த்விஜாக அவளை நிந்திச்சு பிரயோஜனம் இல்லையே கலியுகத்துல அப்படித்தான் இருப்பா உனக்கு போறோம் அவருக்கு போறாது பசுமாட்டுக்குனுடைய சப்பையில சாணி இருந்தா நமக்கு பால் தானே வேணும் இந்த பால்ல சாணி இல்லாம பார்த்துனா போறோம் அவரிடத்துல இருக்கிற சொல்ப வேதம் நம்ம ரசிக்கப்படும் அவரை வேணா கடைசியில என்ன பண்ணும்னால் ஆச்சாரஹீனம் அபுனந்தி வேதா வீடம் சகுந்தா இவ ஜாதபட்சா அவன் அப்படி ரக்க பட்சி வெளியில போறா போல போயிடுமா கடைசியில இவரை கையும் கொடுங்க அவருக்கு ஒன்றும் பரலோகத்துல பிரயோஜனப்படாது நமக்கு பிரயோஜனப்பட்டு நமக்கு அவரிடத்துல இருக்கிற பிராமணியம் போறோம் சோனி கோனியா இருந்தா என்ன குறுக்க போனா அபசகுணத்துக்கு போறாதோ அது மாதிரி அவரிடத்துல குறைச்சலா இருந்தா கூட அவர் தபஸ் நம்ம காப்பாத்தோம் அவரை காப்பாத்தாது அதனால அவளும் தன்னை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தோட நடந்துக்கணும் அது நாம் சொல்லி சாத்தியப்படுமா அவளா புரிஞ்சுக்கணும் அதே அது அப்படி புரியாத இடம் சில இடம் உண்டு எல்லாம் நல்ல யோகியாளாம் சாது பிரச்சாரம் தாமிரபரணி தீரத்துல சொல்ப காலமாவது அக்னிஹோத்திரம் சில இஷ்டிகள் பண்ணம்னு ஆசை அந்த இஷ்டிகளுக்குலாம் ரொம்ப பலன் சொல்றாள் ஆமா கதாச்சின் மித்திரவிந்தையாங்கிறாள் ஜென்மாவில் ஒரு தடவையாவது மித்திரவிந்தையை பண்ணுங்கிறாள் மித்திரவிந்தைன்னு ஒரு இஷ்டி மிருகாரி இஷ்டி ரொம்ப பாபக்ஷேகரமான இஷ்டி அது தரிசனம் பண்றவாள் அதுல கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் புண்ணியமான அதனால எனக்கு பண்ணணுங்கிறது இல்லாம நான் தான் இது பண்ற வழக்கம் ஆத்திரம் பண்ணினேன் போன வருஷம் தான் கல்கத்தாவில் பண்ணேன் அதுக்கு முதல் வருஷம் திருச்சியில் பண்ண முடியாது அதுக்கு முதல் வருஷம் நான் ஆத்திரம் பண்ண போறேன்னு பண்ணேன் ஏன்னா வெளியில போய் பண்ணா குழந்தைகள்லாம் கோச்சுக்கிறா நம்ம மாத்திரம் பண்ண மாட்டேங்கிறேன் நீங்க ஊர்ல எல்லாம் போய் இடங்கிறா அவளுக்கு ஆத்திரியை பண்ணோம்னா அந்த சமயம் தான் ராஜாஜியும் வந்தாலும் சொன்னேவா எல்லாரும் வந்திருந்தா ரொம்ப தான் நடந்தது அவ வந்து சாயங்காலம் வந்தா காலம்புரை ரொம்ப காலங்கள்ல நான் அவளை கூப்பிட அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் சாயங்காலம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனா அப்படி இதெல்லாம் ஏதோ தாமிரபரணி தீரத்துல கிடைக்கணும் பகவான் அனுகிரகம் பண்ணணும் மகான்களுடைய பிரசாதம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் இருக்கணும் நாளை தினம் தாழ ஊத்துல ஹரிச்சந்திர சரித்திரம் அந்த சரித்திரத்துக்கு ரொம்ப சிரவணத்துக்கு ரொம்ப பலன் சொல்லியிருக்கார் எத்தனையோ பலன் சொன்னதுல கடைசியில ஒரு பலம் இது பர்யந்தம் பொய் சொல்லியிருந்தா ரத்தாயிடுமா ஆமா ஹரிச்சந்திர சரித்திரம் காட்டா மறுபடியும் சொன்னா நாள் நீலேருந்து புது கணக்கு சொல்லாம இருக்கிறதா சக்தி அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளை தினம் அங்கே நாளன்னைய தினம் சாவித்ரி சரித்திரம் சாவித்ரி சரித்திரம் கேட்ட குடும்பத்துல வையவியவே வராதா மிக்க சுந்தரிகளா இருப்பாளா இதெல்லாம் அவசியம் கேட்கணும் பெரியவாள்லாம் கேட்கணும் எல்லாருக்கும் க்ஷேமத்தை பகவான் கோபாலன் கொடுக்கணும் பாடசாலை நின்னா நடக்குதுதான் அவ சிங்கேரியில போய் பார்த்தவாளுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சொல்றாளுங்க ராமேஸ்வரத்துல பாடசாலை ஆரம்பிச்சுதான் எனக்கு தெரியாது ராமசுபியை சொல்லித்தான் தெரியும் இந்த குழந்தைய அங்க அனுப்பணும்னா பேஷா அனுப்புறேன்னு சொல்லிவிட்டேன் வந்து எங்கேயாவது குழந்தைகள் போய் சொல்லணும் இப்ப மூணு நாலு உபநயனம் இப்ப பண்ண சொன்னேன் பண்ணி செங்காலி பக்கத்தில் கொண்டு விட்டுருக்காரு பெரியவா சமாதியில சுக்ல விவேகத்துக்கே பால் கிடையாது ரெண்டு பையனை கொண்டு விட்டுருக்காரு சாமரியத்துக்கு இருக்கான் பின்னாடி பையனால் ஆனால் இன்னொரு பையன் அனுப்புறேன்டா அதுக்காக இன்னொரு வந்து தான் பணம் அனுப்பிச்சேன் உபநயனத்துக்கு கூடவே வெஷ்டி எல்லாம் சேலத்திலேருந்து அனுப்ப சொல்லி பணம் இங்கேருந்து அனுப்பிச்சேன் உபநயனம் ஆயிட்டு கொண்டு விட்டுட்டேன்னு இருக்காள் குழந்தைகளை வேதத்துக்கு அனுப்புறவாள் தான் இப்போ உசக்தி அது பெரிய பாக்கியம் அது மனசுல வெயில் காலத்து கூட படலைன்னு வெயில் காலத்து குழந்தையெல்லாம் இங்கிலீஷ் வாசிக்கிறான் அது அவா தர்ப்பணம் பறக்க போறதில்லை அவன் அவளுக்கு தர்ப்பணம் பண்றதுக்கு இனிமே பையனுக்கு வாத்தியா பேச போறதில்லை அவன் அப்படி ஆயிடும் அதை பார்த்தா தான் கவலையா இருக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் ஸ்ரீ முக்கியமங்கலம்னு பகவான் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்க பிரார்த்திக்கிறேன் நந்தினி நந்திதமே விஸ்வவிநாதினி நந்தினுத்த गिरिवरविन्दयोजिनि वाजिनि भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलकृते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते யுளபாஷிணி மன்மதாத வினோதரத் முனிஜனபாலினி மௌக்திகமாலினி சாத்குணவர்ஷிணி சாதுனுத் ஜய ஜய ஹே மதுசூதன மோகினி மோதவிராஜினி வேதனுத் குந்தசும பிருந்தசம மந்தசிதாசியம் நந்தகுல நந்த பர சுந்தல நந்தம் பூதனி ஜகீதூததுரிதம் தம் பாதபுரநகமி மமாசனுதே கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதீபதே அதான் எல்லாரும் நாமா சொல்லி கேக்குறேன் ஜானகி காந்தஸ்மரணம் சத்குரு சுவாமின ஸ்ரீ அஞ்சனேய சுவாமின தியான பரமாத்மா சர்வேஸ்வரன் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் செய்து வேதத்தில் சொல்லி இருக்கும் தர்மங்களை எல்லாம் உலகத்துக்கு நடத்தி காட்டினாள் வேதத்துல சொல்லாத தர்மம் இல்லை சகல தர்மங்களும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு ராஜ தர்மம் ஸ்திரீ தர்மம் பிராமண தர்மம் அப்ராமண தர்மம் அந்நிய மதஸ்தர்களுடைய தர்மம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கணக்கை பத்தி சொல்லியிருக்கு யுத்தத்தை பத்தி சொல்லியிருக்கு இந்த வாகனங்கள் எல்லாம் சொல்லிருக்கு வேதத்துல இல்லாத ரகசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோஷம் பெரிய க்ஷீராப்தி மாதிரி இருக்கிற வேதத்துல உள்ள தர்மங்களை யாவரும் சுலபமாக அறிய முடியாது என்றுதான் வியாசர் மகாபாரதத்தை எழுதினாள் லட்சம் கிரந்தம் எழுதினாள் லட்சக்கணக்கான மந்திரங்கள் உள்ள வேதத்தில் உள்ள ரகசியம் முழுக்க மகாபாரதத்தில் இருக்கு பாரதம் எழுதலைன்னா வேதார்த்தத்தை நாம் என்னன்னு வேதத்துல என்ன இருக்குன்னே உணர முடியாது வேதத்துக்கு தனி சிறப்பு அதனால வேதமே சொல்ற போது உனக்கு பிரத்யட்ச தேவதையை போனது வேதாத்தியனம் பண்ணினவாள் பிரத்யட்ச தேவதைன்னு நுட்டாள் தேவை தேவா பிரத்யம் பிரத்யக்ஷம் பராசரன் சொன்னார் கலியில பிராமணாண்டத்துல தபசு குறைச்சலா இருக்கும் ஆச்சாரம் குறைச்சலா இருக்கும் யுகே யுகேச்ச ஏ தர்மா தத்திர தத்திரச்ச ஏ த்விஜா தேஷாம் நிந்தா நகர்த்தவியா யுகரூபாகிதே த்விஜா அவளை தூஷிச்சு பிரயோஜனம் இல்லை களி பண்ற காரியம் அவளிடத்துல இருக்கிற தபஸ் உனக்கு போதும் என்றாள் வேதம் இருக்கோ இல்லையோ அது ஒன்னு ரட்சிச்சு அவளை ஒண்ணுமானாலும் ரட்சிக்காம கடைசியில கை விட்டுவிடும் நீடம் சபந்தா இவ ஜாத்தபட்சான்னு கை விட்டுவிடலாம் நமக்கு வேண்டிய ராகம் போர்வது அந்த யுகத்துக்கு தகுந்தபடிதான் பிராமணால் இருப்பா அவளை நிந்திச்சு பிரயோஜனம் இல்லை நிந்திக்காதே நுட்டாள் பராசரர் இந்த கலியிலையும் வேதத்தை ரட்சிச்சுருக்காளே என்றுதான் சந்தோஷப்படலாம் என்ன வேதத்தை இன்னமே ஆறு வேதத்தை வந்து பாதுகாக்க போறாள் ஆறு அத்தியனம் பண்ண போறாள் அதெல்லாம் நினைச்சா பெரிய பயமான காரியம் தான் அது பெரிய மகாப்பிரவாகமா போயிட்டு இருக்கிற போது இனிமே வேதத்தை கழுக்கணும் சுரத்தோடனும் தன் நினைச்சாள் கழுக்க முடியாது கோவில் போயிட்டுன்னா வேதம் இருந்தா வேதத்தை வச்சுன்னு புது கோவில் கட்டிவிடலாம் ஒரு சிவாலயம் போய் இந்த தெருவிலேயே கட்டலாம் வேதம் இருந்தா வேதம் போய் கோவில் இருந்தா அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணோம்னா வேத மந்திரம் இல்லையா பண்ண முடியாது அதனாலதான் பெரியவாள்னா வேதத்தை ரட்சிக்கணும் ரட்சிக்கணும்னு கவலைப்படுறாள் வேத விஜயத்துல தத்தம் தத்தம் விட்டாள் நீ பண்ற தானம் வேத வித்துக்களிடத்துல கொடுக்கறதுதான் தானமாகும் என்றெல்லாம் போய் சொல்லியிருக்காள் அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற பெரிய மகேதிகாசம் தான் ஸ்ரீ மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதான் ஐந்தாவது வேதம் எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி நதத் குச்சித்து நாள் பாரதத்துல எது இருக்கோ இதுதான் பாக்கி பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் இத்தியாசங்கள் பாக்கி ஸ்மிருதிகள் எல்லாத்திலயும் இருக்கு இதுல எது இல்லையோ அது வேற இன்னொன்னு இல்லைன்னு எதிஹாஸ்தி ததன்யத்திர என்னேஹாஸ்தி நதத் குச்சித்து அதனாலதான் நூறு கோதானம் பண்ணின புண்ணியமாம் மகாபாரதம் காட்டா யோகோஷதம் கனகசிருங்குரம் ததாதி தங்க கொம்பு குழம்போட கூட கோதானம் பண்ணிவிட்டா சதுர்தச பூனத்தையும் தானம் பண்ணின புண்ணியம் ஏன்னா பதினாலு லோகம் கவான் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தச பீஷ்மர் சொல்ற போது சொன்னார் பாரதத்துல கோதானத்துக்கு எத்தனை பலம் தெரியுமான்னா நல்ல பசுவா வாங்கி பண்ணினா அது இடத்துல எத்தனை ரோமா இருக்கோ அத்தனை ஆயிரம் வருஷ காலம் அந்த குடும்பம் புண்ணியலோகத்தில் இருக்கும் விட்டாள் அப்படி நூறு கோதானம் பண்ணின புண்ணியமா ஒரு மணி பாரதம் காட்டா ரெண்டு மணி காட்டா இருநூறு கோதானம் பண்ணின புண்ணியம் அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய சரித்திரம் பதினெட்டு பருவ எல்லாம் பதினெட்டு தான் பாரதத்துல இந்த பதினெட்டு இருக்கு அது ஈரும்போது பதினெட்டு இந்த பதினெட்டு அது ஜெயம்னு சொல்றது கடமையாதி சங்கையில எட்டுங்கிறது ஜா யா ஒண்ணு இந்த தலைகளை இது பண்ணம் ஜெய ஜெயஜீதி ஜெயா அவன் சகல காரியத்தையும் ஜெயிச்சு கொடுக்கலாம் பாரதம் பாரதம் பவனேசிய தஸ்ய ஹஸ்தகதோ ஜெய பாரதம் எந்த ஆத்துல இருக்கோ ஸ்ரீமத் பாகவதமோ பாரதமோ அந்த ஆத்துல சமஸ்த ஜெயமும் இருக்கும்னுட்டாள் அதுக்காக பாரதத்தையே பகவானா பாவிச்சு அக்ஷதை புஷ்பத்தை போட்டு பூஜிப்பாள் பாகவதத்தையே அப்படி பூஜிப்பாள் ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கிற குடும்பத்துல துக்கமே வராத ராமாயண புஸ்தகம் மாத்திர இருந்தா இந்த ரகசியங்கள்லாம் வேற ஒரு தேசத்துல இது மாதிரி ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியாது மகாபாரதத்துல ஆதிபர்வா சபாபர்வா உடனே வனப்பர்வா பாண்டவர்கள் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு காட்டுல வந்து வசிக்கிறாளே அந்த சரித்திரம் தான் அதுல காட்டுல வந்து வசிக்கிற பொழுது திடீர் திடீர்னு கோவிச்சுப்பன் பீமன் திரௌபதி திரௌபதியே தர்மத்தை பத்தி தவறி பேசிவிட்டாள் தர்மங்கள்லாம் சரியில்லை தர்மம் இருந்தா நாமெல்லாம் நன்னா இருக்க மாட்டோமா தர்மம் புரியன்னு ஆரம்பிச்சுட்டாள் திரௌபதி தர்மபுத்திரன் வாரி போட்டுது என்ன இப்படி திரௌபதி இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாளே என்று உடனே தர்மபுத்தர் கேள்வ காட்டா கேட்டதுக்கு அப்புறம் நான் சொன்னது தப்புன்னு நமஸ்காரம் பண்ணினாய் யுத்தம் இல்லையா அஷடா இருந்தா புரிவாதமா சொன்னதே சொல்லிட்டு இருப்பாள் புத்திசாலி ஆகினாலும் உடனே நமஸ்காரம் பண்ணி நான் சொன்னது தப்பு நீங்க மன்னிக்கணும்னாள் தர்மம் பொய்னு சொல்றையே நீ எப்படி பிறந்தேன்னு கேட்டாள் அக்னி குண்டத்திலிருந்து அக்னி குண்டத்திலிருந்து ஒரு பெண் வந்து நீ கழுவப்பட்டிருக்கியா இது எதுனாலே என்ன எங்க அப்பா ஹோமம் பண்ணினார் மந்திரத்தாலே அதனால என்ன அப்ப அது என்ன தர்மமா அதர்மமான்னு கேட்டார் மார்க்கண்டேயர் வந்து நம்ம கதை சொன்னாரே அவருக்கு எத்தனை வயசு உனக்கு தெரியுமான்னு கேட்டார் என்னைக்கும் பதினாறு வயசு என்னைக்கும் பதினாறு வயசா அவர் இருப்பதற்கு என்ன காரணம்னா பரமேஸ்வரன் ஆராதிச்சால் சிவாராதனம் பண்ணினார் முச்சு பயம் இல்லை அவருக்கு அப்போ அது தர்மமா அகர்மமான நாள் தர்மம் நாள் அப்ப தர்மம் பொய்னு சொல்றேன் இப்படி கழுவ கேட்டாள் காட்ட பிறகுதான் திரௌபதி வந்து தர்மம் சத்தியம் நான் தவறி சொல்லிவிட்டேன் இப்ப வந்திருக்கிற கஷ்டம் ஏதோ அதர்மத்தால வந்திருக்கு என்ன தப்பு பண்ணுவோமோ அதனால வந்திருக்க இதை விட்டு இது தர்மபலம் இல்லையே நான் தவறி சொல்லிவிட்டேன் மன்னிக்கணும் நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டாள் இந்த மாதிரி அடிக்கடி பீமனுக்கு கோபம் வந்துவிடும் பீமன் வந்து என்ன சொன்னான் தர்மபுத்திர இடத்துல பன்னெண்டு மாசத்தை ஒரு வருஷம்னு சொல்லியிருக்கு ஒரு மாசத்தை கூட வருஷமாக நினைச்சுக்கலாம்னு அப்படி சாஸ்திரத்துல இப்படி ஒரு கல்பம் உண்டு இப்ப பதிமூணு மாசம் ஆயிட்டு போரும் காட்டுக்கு வந்து பதிமூணு வருஷம் ஆயிட்டுதாவே ஆயிட்டு துரியோதனாதிகளை போய் அடிச்சு நான் யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை வாங்கி போறேன்னு ஆரம்பிச்சான் ஏவம் யுதிஷ்டிரா மூர்ஜுபாய பாண்டவம் ஹிமந்து தர்மராஜோ யுதிஷ்டிரா உவாச்ச சாந்த்வயன் ராஜ மூர்ஜுபாய பாண்டவம் என்ன சாஸ்திரார்த்தத்தை சொன்ன உடனே அவருக்கே ஒரு சந்தோஷம் வேதத்துல அப்படி சொல்லிருக்கு அதனாலதான் இப்ப சம்வத்சரம் ஜீவிஷத்தின்னு கேட்டுண்டு சபிண்டீகரணத்தை பன்னெண்டாவது மாசம் பண்ண சொல்லியிருக்கு ஒரு வருஷம் ஆறு ஜீவிச்சிருக்க போறான்னு சொல்லி அந்த பன்னெண்டு மாசத்தை பன்னெண்டு நாளாக அப்படி சுருக்கி கொண்டு வந்து துவாதசாகத்துல பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரியெல்லாம் ஒரு அனுகல்பம் இருக்கு அது மாதிரி இதுல வச்சுப்போம்னா அப்பவும் சாஸ்திரார்த்தத்தை சொன்னானேன்னு சந்தோஷம் கட்டி அணைச்சே அவனை சிரஸ்த முகர்ந்து பார்த்து நீ சொல்றது வாஸ்தவம் ஆனாலும் நான் மனசுல சொல்ற போது அப்படி இன்னொரு கல்பாந்தரத்தை வச்சிருந்து மனசுல நான் பேசல நான் போய் பேச மாட்டேங்கிறார் பிரம்மபுத்திரன் என் மனசுல நினைச்சிருந்தது பன்னெண்டு மாசம் கொண்ட ஒரு வருஷத்து தான் நான் சொன்னேன் இதை பற்றி முப்பது நாள் கொண்ட மாசத்தை வருஷமாக நினைச்சு நான் சொல்லல நான் அதுக்கு வணங்க மாட்டேன்னு தர்மபுத்திரர் பீமனை கூப்பிட்டு அமிர்தமான சப்தம் நான் சொல்ல மாட்டேன் ஏவம் புருவாணம் பீமந்தோ धर्मराजो युधिष्ठिरः उवाचवत्वयम् राजा मूर्ध्युपाघ्राय पाण्डवम् असंशयम् महाबाहो निष्यसि सुयोधनम् वर्षात्रयोदशादूर्ध्वम् जीवधन्वनात्वमावाषसे पार्थ कालयति प्रभो अनुतम् मोक्षे वक्तुम् नश्ये तन्मयि विद्यते अमृतम् मोक्षे वक्तुम् नश्ये तन्मयि विद्यते என் மனச்சாட்சிக்கு விரோதமா நான் காரியம் செய்ய மாட்டேங்கிறாள் அதனால்தான் தர்ம தர்மபுத்திரனை பத்தி இன்னைக்கு கொண்டாடுறோம் மேல துரோணர் முதற்கொண்டு தர்மபுத்திரன் நம்புறாள் எதிர் தரப்புல இருக்கிறவா துரியோதனன் நம்புறான் தர்மபுத்திர அவர் சொல்லிவிட்டா சரிங்கிறான் அவரிடத்துல அவனுக்கு துவேஷம் இருக்கு சண்டை இருக்கு எல்லாம் இருக்கு அவர் பொய் சொல்ல மாட்டாருங்கிறத ஒப்புத்துக்கிறார் நல்லத நல்லதுன்னு போக்குரிகள் கூட ஒப்புத்து பண்ணு அதுல இருந்து நாம் புரிஞ்சுக்கணும் துஷ்டன் கூட பண்ணு நான் பொய் சொல்ல மாட்டேன் என் மனசுல வந்து அப்படி அனுகல்பத்தை நான் நினைச்சேன்னு சொல்லலே அது நான் அப்படி நினைச்சேன்னு சொன்னேன்னு சொன்னா பொய் ஆகும் அதையும் தவிர்த்து இந்த கபடம் இல்லாமலே துரியோசன வசம் பண்ற நல்ல நாள் வரும் தர்மம் கைவிடாது நீ மனசுல இத அசம்சயம் மகாபாஹோ ஹனிஷ்யசி சுயோதனம் வருஷாத்ரயோதசாதூர்வம் सहसाण्डीवधन्वना वक्तुम् चेतन्मयि विद्यते कौन्ते निकृतिम् वापनिश्चयम् अन्तरेणापि कौन्तेय निकृतिम् पापनिश्चयम् निकृतिमन्तरेणान् இந்த வஞ்சனே வஞ்சனே கபடி சூது இல்லாமலே அவனை வதம் பண்ற நாள் வரும் ஆகையினாலே சத்தியத்துக்கு மூடி நான் போகமாட்டேன்னு தர்மபுத்திரர் இப்படி சொல்ற போது ஜீவனுக்கு வருத்தம் அவர் பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும் அவனுக்கு என்னையுமே தான் அதிகப்படியா சொன்னா சன்னியாசம் பண்ணிட்டு போடுவார் குடும்பத்தை விட்டுட்டு போறேன்னு போடுவார் அதுக்காக பயப்படுறாள் இல்லாமனா அதுக்கு மேல கூட பேசுவாழ்வாள் இப்படி வருத்தப்பட்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே மகாபுருஷாள் வந்தாளாம் பிரகதஸ்வரன் பெரிய மகாபா மகரிஷி தபஸு பண்ணி அக்னிஹோத்ராதிகள் பண்ணி தர்மத்தை குவிச்சவர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷாள் ஆஜகாம மகாபாகா பிரகதஸ்வோ மகாநுஷி சாஸ்திரவன்மதுபர்க்கே சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி மதுமர்க்கங்கள்லாம் கொடுத்து பூஜை பண்ணி உபச்சரிச்சாள் உடனே பிரகதேஸ்வர் பிரம்மபுத்திர பார்த்து சொல்றாள் ஞானிகளோ இல்லையோ அவளுக்கு எல்லாம் தெரியும் நமத்தோ துஷிதரா புமானஸ்தீஹ புவீ दृष्टपूर्वो वा श्रुतपूर्वोऽपि वा क्वचित् नमस्तो दुःखिततरः பிரகதேஸ்வர் க்ஷேமம் விசாரிச்சார் அவர் இடத்துல சொல்றார் நீங்க எத்தனையோ கிராமங்கள் நகரங்கள்லாம் போயிருப்பேளே எனக்கு மேல துக்கம் வந்தவரை பார்த்திருக்கேளோன்னு காட்டாள் தர்மபுத்திரர் பிரகதேஸ்வரை பார்த்து உடனே பிரகதேஸ்வர் சொன்னார் உமக்கு மேல கஷ்டப்பட்டவெல்லாம் பாத்துருங்க தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் அதை பார்த்தா உனக்கு கஷ்டமே இல்லைன்னு சொல்லணும்னா ஏன்னா